எப்பா அங்கனே குலதெய்வத்தை வேண்டிட்டு இருக்காச்சு பேசியா மன்னிக்கவும் அது பரவாயில்ல தப்பு இல்லை இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சரி முக்கியமாக எனது நடுவர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் என்ன பத்தி சொல்றேன் நீங்க ஒரு லூசு நீங்க ஒரு மாசு உங்கள் முன்னாடி நாங்கள் அனைவரும் தூசு ஓகே நீ பாசு நீங்க ஒரு முரட்டு காலை அப்படிப்பட்ட காலை வந்து இதை சொல்லவே இல்ல நீங்க எங்க அன்னைக்கு தீர்ப்ப சொல்லுங்க உங்களுக்கு நான் போடுற முல்லைப்பூ மாலை அதே நான் ஐயா நான் பேச வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் அப்பா மனிதன் அதிகம் கஷ்டப்படுவது வழுக்கைக்காக இந்த உலகத்தில் இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி எல்லாத்துக்குமே கஷ்டம் தாங்க ஐயா என்ன புரியல இருக்கிற பொதுவா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி இருந்தாலும் கஷ்டம் இல்லினாலும் கஷ்டம் ஆமா குழந்தைங்க இருந்தாலும் கஷ்டம் இல்லினாலும் கஷ்டம் டார்ச்சர் வேலை இருந்தாலும் கஷ்டம் வேலை இல்லினாலும் கஷ்டம் ஆனா ஒரு மனிதனுக்கு முடி இல்லைன்னா அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாதுயா அந்த கஷ்டத்தை பாத்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் சோமசுந்தரம் என்ன சுந்தரம் சோமசுந்தரம் சரி சரி ரொம்ப வழுக்கை விழுந்தது ஐயா அவன் பேர் இப்ப வழுக்க சுந்தரமா மாறிடுச்சு சர்டிபிகேட்ல சோம சுந்தரம் வச்சோன வழுக்க சுந்தரம் மாத்திர அளவுக்கு அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு அவனும் நானும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பஸ்ல உட்காந்துருந்தான் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கை வச்சு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க இது அவன் மண்டையா மண்டைய ஐயோ அவன் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க எனக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்ல அதுதான் பார்த்தா ஒருத்தன் போன் பேசிக்கிட்டே அவன் தலையில அட்ரஸ் எழுதுறாங்க அட்ரஸ் எழுதும் போது அவன் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க அதுவும் எனக்கு தான் தெரியும் கூடவே இருந்தையா பழகுன தோஷம் இல்லையா ஏமா கூடவே இருந்தே கொஞ்சம் எழுதுவானு வேணாம்னு சொல்லக்கூடாதா அது மட்டும் கிடையாது ஒரு பையன் சாசு ஊத்திட்டு இருந்தான் சாசு ஊத்திட்டு இருக்கும்போது என்னடா நீ சாசு ஊத்திட்டு இருக்கேன்னு கேட்டேன் எங்க கீழே ஊத்திட்டு இருந்தானா என் ஃப்ரெண்டோட மண்டையில ஃப்ரெண்டோட <laughs> மண்டையில என்னடா சாசு ஊத்திட்டு இருக்கான்னு கேட்கும் போது அண்ணன் பண்ண போட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னு அப்படிங்கிறான் என்ன ஒரு வழுக்க விழுந்துட்டா அவன் வாழ்க்கையில என்ன ஊத்துறாம என்ன பார்த்து கேக்குறேன் இல்ல ஊத்துறாம எவனோ அவனுக்கு அது இல்லையா அவ்வளவு நீ தெரியாம இந்த பக்கம் தசை திரும்பிட்ட நீ பேசுப்பா அப்ப அவன் முகத்துல வருது பாருங்க ஒரு ரொமான்ஸ் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை ஏ விடுப்பா நீ எதுவும் பேசாத அவன் அழறாம இது இது இது தம்பி டேய் ஆனந்த் நீ பேசுப்பா அழாம பேசு ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போனையா இது இது அது நடந்து முடிஞ்சு போச்சாப்பா அது முடிஞ்சிருச்சு இப்ப இது திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதிக்கு போனோம் பாரியா பையன் சட்டு புட்டு அதுக்குள்ள திருப்பதி போறேன் திருப்பதிக்கு போனப்ப லைன்ல தரிசனத்துக்காக நிக்கிறோம் சரி பின்னாடி பத்து மொட்டை போட்டு நிக்கிறானுங்க முன்னாடி பத்து பேர் மொட்டை போட்டு நிக்கிறாங்க நடுவுல நானும் அவனும் நிக்கிறோம் சரி சந்தனம் பூசிட்டு வந்தவன் அவன் வழுக்கையிலேயே பூசினானுங்க சே அவனும் மொட்டை நினைச்சு அது சந்தனம் அவன் மூஞ்சில பூசின கரியா என்ன என் பையன் ரொம்ப ஓவர் சரி இதெல்லாம் முடிஞ்சுன்னு திருப்பதியில இருந்து வரும்போது அவனுக்கு ஒரு விக் வாங்கி கொடுத்தையா ஒரு வழுக்கைக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து பக்கத்துல இருந்து கதறி கதறி அழுதா இந்த பையன் பதறி பதறி அழுவான் அதனால விக் வாங்கி கொடுத்துருக்கான் சிதுப்பாரு காத்து அப்படி போடுறா விக்கு பறந்துருச்சியா ஐயோ பறந்தது விக்கு மட்டும் இல்ல அவனோட மானமையா மானமையா போதும் போதும் எத்தனை மானம்பா இதனால நான் என்ன சொல்ல வரேன் இவர் சொன்னார் விக்கு வாங்கி மாட்டிக்கலாம் விக்கு வாங்கி மாட்டிக்கலாம் விக்கு வாங்கி மாறினா பர்மனண்டா நிற்கும் சரி இரு இரு சொல்லுப்பா என் நண்பனை பார்க்க வீட்டுக்கு போனான் அவன் வீட்டுக்கு அவன் கண்டோடு எவ்வளவு போயிருக்கான் யோசிச்சு பாரு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருத கூடவே பார்த்ததுனால அவனால இப்படி அழுது சொல்ல முடியும் அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கய்யா சரி அவன் பொண்டாட்டி அம்மிக்கல்ல தூக்கிட்டு போனான் ஓ எங்க தங்கச்சி போறேன்னு கேட்டேன் சரி அரைக்க போறேன்னா சரி எங்க அரைக்கிறேன்னு பார்த்தா அவன் வழுக்கையில வச்சு அரைச்சு மயிலே தேரோடும் ஒரு மனுஷனுக்கு இப்படி கண்ணு கலங்குற அளவுக்கு சோகம் ஒரு மனுஷன் யோ பாப்பா ராஜா பா உண்மையிலே சொல்ற சரி நான் என்ன சொல்றேன்னா இல்லையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை பாப்பா இல்லையா யோ என்ன பேச முடியா யோ உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன் யோ உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்பா இந்த பட்டிமன்றத்தை இதை முடிச்சிடலாமா போங்க உனக்கு அவன் சோகமா சொல்லிடுறான் காமெடி பண்றேன் அப்ப நான் அழுகுறேன் அதான் சோகமா தானே அழுதேன் இல்லையா ஒரு மனுஷன் வழுக்க வந்துட்டான் அவனுக்கு திருப்பதி போறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பஸ்ல போறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஃபிகரை பாக்குறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு ரோட்ல நடக்கும்போது எவ்வளவு பிரச்சனை கடைசியில அம்மிக்கல்ல போட்டு அவன் பொண்டாட்டியே கொண்டு இருக்கா அதுதான் அந்த விஷயம் ஓ அரைச்ச வரைக்கும் தான் தெரியும் கொண்டுட்டாங்களா ஓ வைக்கும் போதே மண்டை பிறந்துக்காத பப்பலக்கானு உன் மண்டல வச்சு பார்த்துருக்கணுமையா ஆக ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது வழுக்கைக்கு தான் தம்பி அழகா சொல்லியிருக்காரு அவர் சொல்லலைங்க அழுது காமிச்சிருக்காரு அதுதான் உண்மை இதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்லி கிளிக்க போறீங்க அப்படி கேட்கிறாரு வாழ்க்கைக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறது மனுஷன் வாங்க பேசுங்க நம்மளுடைய சஞ்சய் பேரன்புக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இது பட்டிமன்றம் இது பட்டிமன்றம் யார் இல்லைன்னா உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை காண்பிக்க கூடாது வீட்டில் இருக்கும் பிரச்சனை இங்க வந்து கொட்டக்கூடாது எப்படி நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக ராணுவ வீரன் அந்த எல்லையிலே நின்று கொண்டு எல்லாத்தையும் மறந்து நம் இந்தியாவுக்காக பாதுகாக்கிறானோ அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்திற்கு வந்து பட்டிமன்றத்தில் என்ன தலைப்போ அதை மட்டும் பேச வேண்டும் தேங்க்யூ நீ பேசுவா ஏ ஏ பேருமதிப்புக்குரிய ஏ வணக்கம் வணக்கம்பா ஏ இந்தியாவிலேயே ஏ நம்பர் ஒன் நடுவாக இவர்கிட்ட நான் பேச வந்து ஏ ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஏ நடுவில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏ இது சிரிப்பு பாட்டி மாற்றமா இல்ல சீரியலா சிரிப்பு தான் சிரிப்பு தான் ஏ எதிரிகளுக்கு வந்து ஏ வந்ததுல இருந்து போற வரைக்கும் ஏ அது தான் தாரு அழுததற்குண்டான காரணம் என்னன்னா வழுக்க அவ்வளவு வாட்ட வாட்டப்படுத்திருக்க அவரை வாழ்க்கைக்கு இவர் அழுவு சொல்றியா அழுவு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாலு தடவை அழுவு இப்பொழுதுதான் சொன்னேன் இது பட்டிமன்றம் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை காண்பிக்க கூடாது என்று கடவுளே வேண்டாம் மனுஷனுக்கு கல்யாணம் ஆகுதுப்பா மனுஷனுக்கு கல்யாணம் ஆமாம் ஆடு மாடுகள் என்ன அது அது வேற மாதிரி ஆகும் அது அப்புறம் போய் பேசலாம் சரி சரி சரி ஆகுதா ஏ நாலஞ்சு வருஷத்துல தெரிஞ்சு தெரியாமலே ரெண்டு குழந்தை பிறந்தது அது என்ன தெரிஞ்சு தெரியாம பிறந்துருது எப்படி பிறந்தது அண்ணாச்சி ஒருவேளை வேலை போதையில போயிருப்பான் சரி விட்டுரு முன்ன கேட்கலையா நானு அண்ணாச்சி குறு குறு கேட்டீங்கன்னா டைலாக் வந்தனா சரி சரி பேசுவா பேசு பாத்துங்க ஏ பிறகுதா பிறகுது ஏ குழந்தை பிறந்து ஏ அது பெருசா அனன்யம் ஏ ஒரு பையனா இருந்தா ஒரு பத்து பாஞ்சு வயசுல ஏ பீடி சிகரெட் தண்ணின்னு கத்துக்குது நம்ம அடிக்கிறதுக்கே அடுத்தவன் வாங்கி கொடுக்குறான் இப்ப அதுக்கு சேலமே எவ்வளவு நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் அனுபவம் மூஞ்ச பார்த்தா தெரியுது இது மட்டும் இல்ல அவன் என்ன பண்றான் பையன் ஏ ஒரே தெருல மூணு பிகர் லவ் பண்றான் சமாளா இருப்பான் போல இருக்க அந்த பிரச்சனை நம்ம தான் சமாளிக்கணும் அதையும் நீ தான் சமாளிக்கணும் அதுல ஒண்ணு நான் லவ் பண்ண பொண்ணு எவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் நீங்களும் பாத்துங்க அண்ணாச்சி ஏ அண்ணாச்சி அப்புறம் அது கல்யாணம் கல்யாணம் எதனா உனக்கு பண்ணி வந்துருது சரி ஏ அது மட்டும் நீங்க நினைக்கலாம் ஏ பொம்பளை பொழப்பா பாருந்தா சந்தோஷமா அது கிடையாது அதுக்கு மேல ஐயோ அது இதுக்கு மேல கஷ்டம் ஆனாச்சு ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்புறம் காது குத்துறோம் ஆமா ஏ மூக்கு குத்துறோம் மூக்கு ஆமா சும்மா வாயில குத்துறோம் ஓ அதிகம் பேசுனா வாயில குத்துறோம் இது வேற போடு போடு குத்துறோமா எவ்வளவு கஷ்டம் ஏ அது என்ன வந்து இந்த வேணும் கொஞ்சம் வயசுக்கு வந்துச்சு அது பிரச்சனை அதுக்கப்புறம் நான் அது லவ் பண்ணுங்க திரும்பவும் ஓ இது பொண்ணு பையன் லவ் பண்ணுது பொண்ணு பையனை தாங்க லவ் பண்ணா பொண்ணு பொண்ணு லவ் பண்ணா தப்பு இல்ல அந்த பையன் வச்சிருக்க இது பொண்ணு இது பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணா சரி ஒரு சில நல்ல பொண்ணுங்க நம்ம மாலை கழுத்து வந்து கல்யாணம் ஆயிச்சாப்பான்னு சொல்லுதுங்க சரி ஒரு சில குழந்தையோட வந்து நிக்குதுங்க சரி இந்த பிரச்சனை நம்ம தான் பாக்கணும் இப்ப இதெல்லாம் என்ன தெரியுது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஏ வழுகையில் அந்த மாதிரி இருக்கா ஏ வழுக ஒண்ணும் இல்ல டிவி காலையில டிவியை போட்டா ஏ கண்ட எண்ணெயும் போட்டா முடி வளர்ந்துருது அது வளர்ந்துருது எல்லாம் சொல்லிடுறான் ஆமா வழுக்கன்றது ஒரு பிரச்சனையா இல்லனாச்சு இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது வந்து போடும் போதே வளருதுன்னு ஒருத்தன் போய் சொல்றான் ஆமா அது வேற விஷயம் அப்படி இல்லனா இன்னைக்கு வலிக்காக நாளைக்கு முடியோட கண்ணன் கேட்டா தச்சுட்டாங்கன்றாச்சு ஆனா இருக்கு தச்சுக்கிறாங்க அதனால ஒண்ணும் கஷ்டம் கிடையாது அதனால வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது இல்ல அதாவது சுத்த தமிழ்ல தூய தமிழ்ல சொல்ல போனா தட் இஸ் நோ ப்ராப்ளம் ஓ that is no problem is told இத பத்தி வந்து பேசிக்கிட்டே போகலாம் எவ்வளவு வேணாலும் வேணாம் வேணாம் ஆனா நான் ஸ்கிரிப்ட் பேப்பர் மிஸ் ஆயிடுதுனால இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே ஓகே டைம் முடிஞ்சு பத்தி வாங்க ரொம்ப நன்றி அண்ணாச்சி